அன்பிற்கினிய நற்றினை நேயர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் சரவடி வாயிலாக தங்களை சந்திக்க வந்திருப்பது வெங்கடேசன் ஒரு காதலி வருத்தத்தோட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா ஆனா நல்ல செல்வ சீமான் வீட்டில் பிறந்த ஒரு பொண்ணு அவளை பார்க்க அவளுடைய காதலன் வர்றேன் அவன் எப்படி அந்த பொண்ணை கூப்பிடுறான் நல்லா வாங்கிட்டு வந்திருக்கான் தீபாவளிக்கு அப்படிங்கிறத ஒரு பாட்டு பட்டியல் போடுது அந்த பாட்டை கேட்போமா சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடிய குஞ்சம் கட்டி சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடிய குஞ்சம் கட்டி சீமானா கட்டவரே அண்ண பொண்ணு நடையே நீ செடிக்கு செடி குந்தாலாமோ சின்ன பொண்ணு கிளி கொத்தமல்லி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சம் கட்டி கொத்தமல்லி பாத்தி கட்டி கொத்து குஞ்சமிட்டி போமானாத்தரமவ அண்ண பொண்ணு நடைய நீ கொடிக்கு கொடி குந்தாதாமோ சின்ன பொண்ணு கிளியே காஞ்ச உருள மஞ்ச கண்ணா கூடி கொத்து மஞ்ச அந்த உருள மஞ்ச கண்ணா கூடி கொத்து மஞ்ச கண்டோரக்கு வாங்கி வந்த அண்ண பொண்ணு நடைய நீ கண்ணகியாய் தான் சின்ன பொண்ணு கிளியே காஞ்ச உருள மஞ்ச ஊரோட மஞ்ச கண்ணா கடை கொத்து மஞ்ச கட்டோனக்கு வாங்கி வந்த அண்ண பொண்ணு நடைய நீ கண்ணகியாது தான் கோடிக்க சின்ன பொண்ணு கிளிய மஞ்ச செவந்தி பூவா மஞ்ச செவந்தி பூவா மன்னார் கொடி பூத்த பூவா மஞ்ச செவந்தி பூவா மன்னார் கொடி பூத்த பூவா மணக்கு முன்னு வாங்கி தெரியலையே அஞ்சு கல்லு மோதிரமா சாரியா செஞ்சதுவான் அஞ்சு கல்லு மோதிரமா சாரியா செஞ்சதுவான் அருமையாக இருக்கும் ஒண்ணு அண்ண பொண்ணு நடையே நான் ஆசையாக வாங்கி வந்தேன் சின்ன பொண்ணு கிளியே பத்து கல்லு மோதிரமா பத்து கல்லு மோதிரமா பத்து கண்டு மோதிரமா பத்த நாறு செஞ்சதுவான் பத்து கண்டு மோதிரமா பத்த நாறு பலன்னு மிஞ்சி வளர்த்த சின்ன பொண்ணு கிளியே பார்த்து உனக்கு வாங்கி வந்த அண்ண பொண்ணு நடைய நீ பல பலன்னு மிஞ்சி வளர்த்த சின்ன பொண்ணு கிளியே சீரகம் பார்த்து கட்டி செடிக்கு செடிய குந்தான் விட்டு சீரகம் பார்த்து கட்டி செடிக்கு செடி குந்தான் நீ நானா கத்தவளே அண்ண பொண்ணு நடைய நீ செடிக்கு இப்படி தன் காதலன் தன் காதலிக்காக பல பொருள்களை வாங்கிட்டு வந்து கொடுத்து அவங்கெல்லாம் வளமையாக தீபாவளியை கொண்டாடுறாங்க கேட்குற நீங்களும் சந்தோஷமா கொண்டாடணும்னு கேட்டு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கமெண்ட் பேஜை மறந்துடாதீங்க முக்கியம்